الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعن أنس بن مالك رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول قال الله تعالى يا ابن آدم إنك ما دعوتني ورجوتني غفرت لك على ما كان منك ولا أبالي يا ابن آدم لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك ولا أبالي يا ابن آدم إنك لو أتيتني بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيتك بقرابها مغفرة رواه الترمذي وقال حديث حسن صحيح أنبكرية مسلم قلي إن نام باركة كرية حديث நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த புத்தகத்தின் கடைசி ஹதீஸாக இருக்கின்றது அனசபின் மாலிக்கின் ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் கேட்டதை நான் அவர்கள் கூறியதை கேட்டேன் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அல்லாஹு தாலா கூறுகின்றான் யப்ன ஆதம் ஆதமின் மகனே நீ எப்பொழுது எல்லாம் என்னை அழைத்தாயோ உன்னுடைய கோரிக்கைகளை வைத்தாயோ மற்றும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நம்பிக்கை கொண்டாயோ என் மீது ஒஃபர் துலக்கலம கன மின்கவல உபாரி உன் மீது இருந்த அனைத்து பாவத்தையும் மனை மன்னித்து விட்டேன் அதை நான் பொருட்படுத்தவில்லை பிறகு அல்லாஹ் தலா கூறுகின்றான் ஆதமின் மகனே உன்னுடைய பாவங்கள் வானமளவு இருந்தாலும் பிறகு என்னிடம் நீ பாவ மன்னிப்பு தேடினாயென்றால் நான் உன்னை உன்னை மன்னித்து விடுகின்றேன் உன்னுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விடுகின்றேன் அதை மன்னிப்பதில் எனக்கு எந்த ஒரு சிரமமும் அல்லது அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் எப்ன ஆதம் ஆதமின் மகனே இன்ன கலவு அச்சை சனீபி கொராபில் அர்தி கப்பாயா நிச்சயமாக நீ என்னிடம் சந்திக்கும் பொழுது தீர்ப்பு நாளில் சந்திக்கும் பொழுது உன்னுடைய பாவம் இந்த பூமி அளவு இருந்தாலும் நீ அந்த நிலையில் என்னை சந்தித்தால் என்றால் சும்ம லகீதனி ல துஷ்ரிக் பீஷையா என்னை சந்திக்கும் பொழுது இணை வைக்காத நிலைமையில் என்னை சந்தித்தால் உன்னுடைய பாவம் இந்த பூமி அளவு இருந்தாலும் அதே அளவு நான் உன்னை உன்னை மன்னிக்கவும் செய்கின்றேன் எவ்வளவு பாவங்கள் உன்னுடையது இருக்கின்றதோ அதே அளவு என்னுடைய மன்னிப்பையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தன்னுடைய அடியானை பார்த்து கூறுகின்றான் அன்பு கூறுகளே இந்த ஹதீஸு நாம் முன்கூட்டி அறிந்தோம் இந்த ஹதீஸை ஹதீசுல் புதுசி என்று கூறுவோம் ஹதீசுல் புதுசி என்பது நபி அல்லாஹ் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹ் அறிவிக்கின்றார் என்ற வார்த்தையோடு கூறுவாங்க இந்த ஹதீஸில் அதிகமாக அல்லாஹு தலை தன்னுடைய அடியார்களிடம் ஒரு கேள்வி கேட்பதோ அல்லது அவனுடைய அருள்கொலை பற்றி அவர்களுக்கு நினைவுபடுத்துவதோ என்ற விஷயங்கள் இருக்கும் ஆக முதல் விஷயம் இங்கு சொல்லப்பட்ட எபுன ஆதம் அல்லாஹு தாலா தன்னுடைய அவன் படைத்த இந்த படைப்பினம் அவனுடைய நாம் அனைவரும் நாம் அவனுடைய அடியார்களாக இருக்கின்றோம் அடிமைகளாக இருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை மிகவும் அழகாக கண்ணியமான ஒரு வார்த்தையை அல்லாஹாலா பயன்படுத்துகின்றான் எப்ன ஆதம் ஆதமின் மகனே ஆதமின் மகனே என்று அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி தன்னுடைய அடியார்களிடம் கூறுகின்றான் மா தாவுத் இன்னக்க மா தாவுத்தனி ஒரு ரஜவுத்தனி நீ கேட்கக்கூடிய துவா என்னிடம் நீ வைக்கக்கூடிய முறையீடு உன்னுடைய தேவைகளிடம் கேட்கக்கூடிய அந்த துவா பிறகு ரஜவுத்தனி ஆசையுடன் இந்த ஆசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற ஆசையுடன் அந்த நம்பிக்கையுடன் நீ கேட்கக்கூடிய அந்த துவா அது அல்லாஹ் நான் கூறுகின்றான் நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன் நீ பாவத்தை நீ தேடினா என்றால் உன்னை மன்னித்து விடுகின்றேன் உனக்கு ஏதாவது சேவையை நீ கேட்டால் என்றால் முறையிட்ட என்றால் உனக்கு அதை கொடுக்கக்கூடிய இருக்கின்றேன் ஆனால் எந்த நிபந்தனை என் மீது ஆசை இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்னுடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அந்த நம்பிக்கையோடு என்னிடம் கேட்ட என்றால் உன்னை நான் மன்னித்து விடுகின்றேன் உன்னுடைய பாவங்களை நான் மறைத்து விடுகின்றேன் அதை மறைப்பதனால் எனக்கு யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது அதை பொருட்படுத்த மாட்டேன் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் என்று அல்லாஹ் தன்னுடைய அருளை மனிதனுக்கு எடுத்து வைக்கின்றான் ஆக இந்த ஹதீஸில் முதல் விஷயம் நாம் அறிந்தோம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்காக தயாராக இருக்கின்றான் நாம் அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் நாம் தாம் பாவங்களை செய்துவிட்டு அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் நம்மை படைத்த ரப்பு நம்மை பரிபாலிக்கக்கூடிய ரப்பு நம்முடைய உயிருடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ரப்பு நான் உன்னை மன்னிக்கின்ற என்னிடம் கேளு என்று அல்லாஹ் கூறுகின்றான் இரண்டாவது வார்த்தை நபி சொல்லா கூறியது அல்லாஹு தாலா கூறுகின்றான் என்று யப்ன ஆதம் ஆதமின் மகனே உன்னுடைய பாவம் வானம் அளவில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் சரி எவ்வளவு அளவு இருந்தாலும் சரி அது வானத்தை தொடக்கூடிய மேகத்தை தொடக்கூடிய அளவு இருந்தாலும் சரி சொன்னி என்னிடம் பாவம் மன்னிப்பு தேடினால் என்னிடம் இஸ்தஃபார் செய்தால் அது அந்த வார்த்தை நாம் அஸ்தஃபிருல்லா என்று நாம் கூறினாலும் சரி அல்லாஹும் ஃபிர்லி என்று நாம் கூறினாலும் சரி அல்லது நம்முடைய மொழிகளில் அல்லா என்னை மன்னித்து விடுவாயாக என்று நான் கூறினாலும் சரி அல்லாஹ் கூறுகின்ற வஃபர் உன் மீது இருக்கக்கூடிய அனைத்து பாவத்தையும் நான் மறைத்து விடுகின்றேன் மன்னித்து விடுகின்றேன் அதை நான் மறைப்பதும் அதை மன்னிப்பதும் எந்த ஒரு எனக்கு அதை பொருட்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மூன்றாவது விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் ஆதவின் மகனே நீ இந்த உலகத்தில் வரும் பொழுது என்னை சந்திக்கும் பொழுது இந்த உலகத்திலிருந்து இறந்த பிறகு என்னை சந்திக்கும் பொழுது உன்னுடைய பாவம் இந்த பூமி அளவு அது பூமியில் இருக்கக்கூடிய மண் எவ்வளவு மண் நிரம்பி இருக்கின்றதோ அது அளவு இருந்தாலும் சரி பூமி எவ்வளவு விசாலமாக இருக்கின்றதோ அந்த அளவு இருந்தாலும் சரி பூமி எவ்வளவு அடர்த்தியாக இருக்கின்றதோ அந்த அளவு இருந்தாலும் சரி நான் நீ வரும் பொழுது இணை வைக்காமல் ஷிர்க் செய்யாமல் எனக்கு சமமாக யாரையும் கற்பிக்காமல் நீ வந்தாய் என்றால் உன்னை நான் மன்னித்து விடுகின்றேன் சுபான் அல்லா அன்புக்குரிய எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய தௌஹீதை நிலைநாட்டுவது என்றால் என்னுடைய அனைத்து வணக்க வழிபாடும் அல்லாவுக்கு மட்டுமே நான் சமர்ப்பித்தேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தொழுகை என்னுடைய அறுத்து வழியிடுவது நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் அனைத்துமே அல்லாவுக்காக நான் சமர்ப்பித்து விட்டேன் இந்த நிலைமை இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து கொடுக்கின்றது அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னித்துடையும் ஆனால் ஒரு மனிதன் தொழுகின்றான் நோன்பை நோக்கின்றான் ஹஜ்ஜு செய்கின்றான் அனைத்து நல்ல கரிகள் செய்கின்றான் ஆனால் அவன் அல்லாஹு கூட இணை வைத்தான் என்றால் அல்லாஹால தால கண்டிப்பாக மன்னிக்க மாட்டான் ஆக நமக்கு மன்னிப்பு என்பது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் நாம் தௌஹீதை நிலைநாட்டினோம் என்றால் நாம் இணை வைத்ததிலிருந்து நம்மை பாதுகாத்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த ஹதீஸில் நாம் சொல்லக்கூடிய அல்லாஹால சொல்லக்கூடிய வார்த்தை உன்னுடைய பூமி அளவு இருக்கக்கூடிய பாவம் எவ்வளவு இருக்கின்றதோ அதே அளவு என்னுடைய மன்னிப்பை உனக்கு கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆக அன்புக்குறளே இந்த மூன்று நிலைமையிலும் மூன்று படித்தரத்திலும் அல்லாஹ் ஆதமின் மகனே ஆதமின் மகனே என்று கண்ணியப்படுத்தி கூறுகின்றான் என்றால் மனிதன் இதை உணர்ந்து அந்த கண்ணியப்படுத்தப்பட்டவன் அவனை அவனுடைய அவனையே நாம் வணங்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அவனிடமே நாம் பாவமளிப்பு தேடக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அவனிடமே நம்முடைய முறையீடுகளை நாம் வைக்க வேண்டும் நம்ம துவாக்களை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹால மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன்ஷா அல்லா பாவம் பாவம் மன்னிப்புக்கூடியதும் மற்றும் இஸ்திஃபாரான விஷயங்கள் நாம் இன்ஷா அல்லா அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம் பாவம் மன்னி நம்முடைய பாவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் ஐந்து நிபந்தனைகள் சொல்லப்பட்டது இன்ஷா அல்லா அதை நாம் நான் நாளையுடைய தரிசனம் நாம் பார்க்கலாம் ஆக சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நமக்கு கிடை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் தயாராக இருக்கின்றான் நாம் அவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் ஏனென்றால் காலையிலும் மாலையிலும் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்களை செய்து விடுகின்றோம் சில தவறுகளை நாம் நாம் செய்து விடுகின்றோம் அந்த நேரத்தில் நாம் அதிகமாக பாவ முன்னிட்டு தேட வேண்டும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் சுபஹான் அல்லா நான் முன்கூட்டியே கூறினேன் நபி சொல்லா அலைய செல்லமுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது அவர்கள் காலையில் முழுமையாக சஹாபாக்களுக்கு கல்வி கற்றுத் தருவார்கள் சஹாபாக்கள் தவறு செய்தார் அவர்களுக்கு செறிப்படுத்துவார்கள் பிறகு போர போருக்கு சாபகளை அனுப்புவார்கள் மக்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார்கள் தன்னுடைய வேலையை செய்வார்கள் இதை அனைத்துமே செய்துவிட்ட அந்த நபர் இரவில் நான்கு மணி நேரம் மூன்று மணி நேரம் நின்று சுபான் அல்லா சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நபி சொல்லா அலிஸ்லமுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அதிகமாக ஒரு நாளில் எழுபது அல்லது நூறுக்கும் மேற்பட்ட முறை இஸ்திஃபார் செய்வார்கள் என்று புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் இருக்கின்றது என்ன காரணம் அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்ட நிலைமை ஏன் இவ்வளோ இஸ்திஃபார் செய்ய வேண்டும் பாவமன்னிப்பு தேட வேண்டும் அதற்கு அம்மை ஆயிஷா ரபி அல்லான்ஹா கேட்கும் பொழுது நபி சொல்லா சொல்லும் சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் அழகான ஒரு வார்த்தை அது எனக்கும் நமக்கும் இது மிக ஒரு படிப்பனையாக இருக்கின்றது நபி சொல்லா சொல்லம் என்ன கூறினார்கள் அஃபலா அப்தன் ஷகோரா அல்லாஹ் இவ்வளவு எனக்கு கண்ணியப்படுத்தினான் இவ்வளவு அந்தஸ்தை நீ உயர்த்தினான் எனக்கு சிபாரிசு என்று சொல்லக்கூடிய அந்த மிக மகத்தான ஒரு புகழுக்கூடிய அந்த சிபாரிசையும் பரிந்துரையும் எனக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது நான் அவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி சொல்லா அலையம் பதிலளித்தார்கள் ஆக அன்புக்குறவர்களே நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நன்றியுள்ள அடியார்களாக நாம் வாழ வேண்டும் ஆக அதற்காக நாம் அவனிடமே நாம் கேட்க வேண்டும் அவனிடமே நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹு தாலா முன்னாலே நாம் முறையிட வேண்டும் அதே போல் முறையிடும் பொழுது துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் என்னை இந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த ஆசையும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பொதுவாக துவா கேட்கின்றார்கள் மனசு எங்கேயோ இருக்கும் சரி கேட்கலாம் ஒரு உறுதியாக அல்லாஹ் தான் என்னை என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த உறுதி இல்லாமல் கேட்கின்றோம் அதே உறுதி எங்கே இருக்குது மனிதனிடம் இன்னாரிடம் சென்றோம் என்றால் இவர் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வார் என்று அவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது அதே நம்பிக்கை நாம் அல்லாஹின் மீது வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய நம்முடைய துவாக்கள் நிராகரிக்கப்படாது ஆக கூறுகளை இந்த விஷயத்தை நாம் அறிந்து நாம் நம் நம்முடைய சேவைகளை அல்லாவிடம் முறையிட வேண்டும் அல்லாஹு தாலா நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் தயாராக இருக்கின்றான் நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அவ் அல்லாஹ்விடம் என்ன இஸ்திஃபார செய்ய வேண்டும் அந்த அனைத்து பாவம் மன்னிப்பும் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் எப்பொழுது அல்லாஹ் எங்களை மன்னிப்பான் என்றால் எப்பொழுது நாம் இணை வைக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மை தடுத்து கொள்வோமோ தௌஹீதிலும் மற்றும் ஏகத்துவத்தில் நாம் முழுமையாக உறுதியாக இருப்போமோ இதை அல்லாஹு தாலாவுக்கு அனைத்து வணக்க வழிபாடும் அவனுக்கு மட்டுமே சமர்ப்பிப்போமோ அப்பொழுதுதான் நாம் இந்த பாக்கியத்தை அடைய முடியும் இது எப்பொழுது நாம் அடையும் கல்வியின் அடிப்படையில் குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி நாம் புரிந்தோம் என்றால் தான் நாம் இந்த விஷயத்தை நாம் உறுதியாக இருக்கும் ஆக அல்லாஹ் தால சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கை நமக்கு கொடுத்தருள்வானாக சுபஹானக் அல்லாஹ் அபிஹம்திக்க அஷதன்ல இல்லா இல்லன் தஸ்தஃபிருகவா தூபோ இலைக்கு